إن الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين <clears throat> والصلاة والسلام على شرف الأنبياء والمرسلين سيدنا ونبينا وحبيبنا وقرة عيننا محمد صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقاتلوا في سبيل الله الذين يقاتلونكم ولا تعتدوا ولا تعتدوا إن الله لا يحب المعتدين واقتلوهم حيث تقفتموهم وأخرجوهم من حيث أخرجوكم من حيث أخرجوكم والفتنة أشد من القتل صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وعلى آله وصحبه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة ينكهها فهجرته إلى ما هاجر إليه صدق رسول الله صلى الله عليه وسلم سبحانك يا مولانا لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم எல்லா புகழும் செய்யும் இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கும் வல்ல நாயன் அல்லாஹு ஜெல்லசானுக்கு உரித்தாகட்டும் சலாத் என்னும் கர்ணையும் சலாம் என்னும் சாந்தியும் நம் உயிரிலும் மேலாக வந்திருத்த கண்மணி முஸ்தபா சல்லல்லாஹு அலேஹி வஹாலிஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் கிளையார்கள் தோழர்கள் மற்றும் அவர்களை நேசித்து வாழக்கூடிய அனைத்து நெஞ்சங்கள் மீதும் உண்டாவதாக ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே பேரன்பு சகோதரர்களே அல்லாஹும் அவனுடைய தூதரும் இவைகளை ஏற்று நடத்துமாறு கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவைகளை உங்களால் இயன்றளவு ஏற்று நடந்து கொள்ளுமாறும் எவைகளை தவிர்த்து கொள்ளுமாறு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறார்களோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளுமாறும் முதற்க எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை செய்து கொள்கிறேன் அல்லாஹு தோப்பிக் செய்தல்வானாக கண்ணியத்துக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹு சுபானுடைய கிருப்பையினால் இஸ்லாமிய புது வருடத்தின் ஆரம்ப மாதத்திலே அல்லாஹ் எங்களை ஆக்கி இருக்கிறார் இஸ்லாமிய மாதங்களில் ஆரம்ப மாதம் முஹர்ரம் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வலஹி வசல்லம் அவர்கள் இஸ்லாமிய உலகத்தை எழுப்பிய போது முஸ்லிம்களுக்கும் தினக்குறிப்பு இருக்க வேண்டும் முஸ்லிம்களுக்கு சுயமான அவர்களுக்கு சொந்தமான ஆண்டு கணிப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக செய்தனா அமரே ஃபாரூக் ரதியுல்லாஹு அன்பு அவருடைய காலத்திலே இஸ்லாமிய ஆண்டை கணிப்பது இந்த வருடத்திலிருந்து கணிப்போம் என்ற ஆலோசனை கேட்கப்பட்டது அந்த நேரத்திலே பல கருத்துகள் சொல்லப்பட்டாலும் சிலர்கள் சொன்னார்கள் இஸ்லாத்திலே யாருமே மறக்க முடியாத இஸ்லாத்திலே வரலாற்றால் அழிய முடியாத இஸ்லாத்துக்கு ஆணிவேராக அமைந்த ஹிஜிரத்தை வைத்து இஸ்லாமிய ஆண்டை கணிப்போம் என்று சொல்லப்பட்ட போது அது சஹாபாக்கள்ல ஏகோபித்த முடிவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு இஸ்லாமிய வருடம் அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வலிஹி வசல்லம் அன்னவர்கள் பிஜிரத்து செய்த நாளிலிருந்து அந்த வருடத்தை வைத்து கணிக்கப்பட்டது அதனால் இஸ்லாமிய புது வர்க்கம் தோன்றும் போதெல்லாம் ஹிஜரத்தை ஞாபகப்படுத்துவது இஸ்லாமிய வரலாற்றில் நடைபெற்று வரக்கூடிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே இன்றைய உலகத்தில் நடக்கக்கூடிய பல விடயங்களுக்கு தீர்வாக நாங்கள் விஜயத்தை சிந்தித்தால் அது எங்களுக்கு ஒரு முடிவை தரும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே விஜயத்து அமைந்ததை பாருங்கள் இன்று உலகிலே இஸ்லாத்துக்கு எதிரான பல கோஷங்கள் முன்வைக்கப்படுகிறது இஸ்லாம் இரத்தத்தை ஓட்டுவதற்காக வந்த மார்க்கம் என்றும் இஸ்லாம் கொலை செய்ய வந்த மார்க்கம் என்றும் முஸ்லிம்கள் அல்லாதவர்களை உலகத்திலே வாழ விடாத மார்க்கம் இஸ்லாம் என்றும் இஸ்லாம் கொலை செய்வதின் பக்கம் மக்களை ஏவக்கூடிய மார்க்கம் என்றும் இந்த இஸ்லாத்தின் பக்கம் குரோதமான வார்த்தைகள் முன்வைக்கப்படுவது உண்மையான இஸ்லாத்துக்கும் அதற்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்பதை இஸ்லாமிய சட்டத்திட்டங்களும் இஸ்லாமிய வரலாறும் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது கணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே நாயகம் சல்லல்லாஹு அலேஹி இஸ்லாத்துடைய ஆரம்பமே யுத்தம் என சொல்லி வரவில்லை மாறாக இஸ்லாத்தை அவர்கள் மறைவான முறையிலே முன்வைத்தார்கள் ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாமிய அகலாக்குகள்னால் தவறப்பட்டு இஸ்லாமிய போதனைகள்னால் தவறப்பட்டு அல்லாஹுடைய திருவசனங்களினால் தவறப்பட்ட மக்கள் இஸ்லாத்துக்கு வந்தார்கள் இஸ்லாத்துடைய ஆரம்பம் வாளை காட்டியோ ஒரு மனிதனை நிர்பந்தித்தது வந்ததோ அல்ல என்பதை நாம் அனைவரும் உணர கடமைப்பட்டுள்ளோம் அந்த காலத்தில் இஸ்லாம் அதனுடைய தலை நிமிர்ந்து வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் பல இன்னல்களுக்கு முஸ்லீம்கள் ஆளானார்கள் கொடூரமான வேலையிலே நிர்வாணமாக இடப்பட்டு சந்திக்கப்பட்டார்கள் முஸ்லிம்கள் இஸ்லாமிய பெண்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அம்மா ரதியல்லா வழங்குவருடைய தாயார் அனைத்து மக்களுக்கு மத்தியிலும் அவர்கள் தன்னுடைய மர்மஸ்தானத்திலே காயம் ஏற்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டார்கள் அம்மா ரதியல்லாஹு அன்வாருடைய தகப்பனார் இஸ்லாத்தை ஏற்றதற்காக வேண்டி கொண்டொழித்தார்கள் அன்றைய காப்பீடுகள் மட்டுமல்லாமல் முஸ்லிம்கள் என்று தங்களை அறிமுகப்படுத்துவதற்கே அச்சமான ஒரு சூழலை ஏற்படுத்தி முஸ்லிம்களை நொறுக்கினார்கள் எந்த அளவுக்கு என்றால் சகாபாக்கள் வந்து கேட்டார்கள் அல்லாஹுடைய ரசூலே எங்களுக்கு இஸ்லாத்தை வைத்துக் கொண்டு வாழ முடியாது என்ற சொல்லை சொன்ன போதே சல்லல்லாஹ் வலைவு செல்லும் பொறுமையாக இருக்க சொன்னார்கள் சுடும் மணலிலே இடம்பட்டு வேதனை செய்யப்பட்டார்கள் பிலால் ரதியல்லாஹு அன்பு அவர்கள் சல்லல்லாஹ் வலைவு செல்ல சொன்னார்கள் நீங்கள் பொறுங்கள் உங்களுக்கு சுவர்க்கம் இருக்கிறது என்றார்கள் பொறுமையின் வடிவாய் ஆரம்பிக்கப்பட்டது இஸ்லாம் அதையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் முஸ்லிம்கள் கொல்லப்படக்கூடிய சூழல் வந்த போது சல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் நீங்கள் ஹபசாவுக்கு ஹிஜ்ரத்து செல்லுங்கள் நீங்கள் உங்களுடைய ஊர்களை விட்டுவிட்டு சொத்துகளை விட்டுவிட்டு குடும்பத்தை விட்டுவிட்டு இஸ்லாத்தை பாதுகாத்து ஹபசாவுக்கு செல்லுங்கள் என்று சொன்ன போது அபசா நோக்கி முதலாவது ஹிஜ்ரத்து நடைபெற்றது அங்கு கூட சென்றவர்களை விடவில்லை மக்களுக்கு குறைசிகள் அங்கு கூட சென்று நஜ்ஜாசி மன்னனிடத்திலே போய் சொன்னார்கள் இவர்கள் உங்களுடைய மதத்தை நிந்தனை செய்யக்கூடியவர்கள் இவர்கள் கிறிஸ்துவை பற்றி தப்பாக பேசக்கூடியவர்கள் இவர்கள் கிறிஸ்துவ மதத்தை இழிவுபடுத்தக்கூடியவர்கள் இவர்களை எங்களிடம் தாருங்கள் நாங்கள் கொல்லுவோம் என்று சொன்னபோது அந்த மன்னர் இவர்களிடத்திலே உங்களுடைய மாற்றத்தை பற்றி சொல்லுமாறு கேட்டதற்கு சரி நான் ஜாபர் என்று சொல்லுகிறார்கள் எங்களுக்கு மத்தியில் நாங்கள் குறைசிகளோடு காவிர்களோடு வாழ்ந்தோம் அவர்கள் என்ன செய்தார்கள் தங்களுடைய கரத்தினாலே உருவங்களை உருவாக்கி தங்களுடைய கரத்தினால் செய்யப்பட்ட உருவங்களை தாங்களே வணங்கக்கூடிய ஒரு மடமையிலே இருந்தார்கள் தன்னுடைய மேடையிலே வந்து வைக்கக்கூடிய ஈக்களை கூட துரத்துவதற்கு சக்தியற்ற அந்த சிலைகள் எங்களை பாதுகாக்குமா என்று நாங்கள் சிந்திக்க தோன்றினோம் அல்லாஹுடைய தூதர் எங்களிடத்திலே வந்து விபச்சாரம் செய்ய வேண்டாம் பொய் உரைக்க வேண்டாம் அநியாயம் செய்ய வேண்டாம் யாருக்கும் நோவினை செய்ய வேண்டாம் ஏமாற்ற வேண்டாம் மது வருத்த வேண்டாம் பிறருடைய மானங்களை தீரி திரிக்க வேண்டாம் என்று நல்லவைகளை முன்வைத்தார் எங்களுக்கு சொல்லுமாறு சொன்னார் பிறருக்கு உதவி செய்யுமாறு சொன்னால் இந்த நல்லதைகளை இதற்கு முன் நாங்கள் அமுல்படுத்தியது கிடையாது நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம் இது தவறா என்று கேட்டார்கள் நீங்கள் என்னுடைய கிறிஸ்துவ மதத்திற்கு எதிராக நீங்கள் பேசுகிறீர்களே என்று சொல்லப்பட்டதற்கு சொன்னார்கள் நாங்கள் ஒருபோதும் அப்படி செய்யவில்லை நாங்கள் இஸ்லாமியர்கள் மதங்களை நிந்திக்கக்கூடியவர்கள் அல்ல எங்களுடைய வேதம் உங்களுடைய கிறிஸ்துவத்தை பற்றி சொல்கிறது அன்னை மரியம் அழைகின்றதாம் அவர்களுடைய பெயரை சொல்லும் போது சாந்தி உண்டாகட்டும் என்று நாங்கள் சொல்ல பணிக்கப்பட்டுள்ளோம் ஈசா அலைகலாம் எங்களுடைய தூதரை போன்று அவரை ஒரு தூதராக நாங்கள் கருதுகிறோம் மதிக்கிறோம் அவர்களுடைய தாயார் பரிசுத்தமானவர்கள் அவர்கள் விபச்சாரி அல்ல அவர்கள் கெட்டவர்கள் அல்ல அவர்கள் பரிசுத்தமானவர்கள் அதுதான் அவருடைய தூதுவரை அனுப்பி அவருடைய கற்பரையிலே அங்கே ரூ ஊதப்பட்டு அல்லாவுடைய ஏவலின் பேரில் திறக்கப்பட்ட பரிசுத்தமான குழந்தை தான் ஈசா அறிவித்தலாம் என்று செய்தி சொன்ன போது அபஜா மன்னனுடைய இருந்து தண்ணீர் கொட்டியது சொன்னால் அல்லாஹின் மீது ஆணையாக இவர்களை நான் ஒருபோதும் முஸ்லிம்களுக்கு ஒப்படைக்க மாட்டேன் இவர்கள் என்னுடைய ஊரிலே தாராளமாக வாழலாம் என்று அனுமதி கொடுக்கிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களை இஸ்லாமியத்தை புரிந்தவர்கள் இஸ்லாம் தங்களோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் அதுதான் உண்மையான இஸ்லாம் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது பிற்காலத்தில் முஸ்லிம்கள் அதிகரித்து அல்லாவுடைய தூதனுடைய போதனையில் அல்லாவுடைய தூதனுடைய வழிகாட்டலில் அல்லாவுடைய தூதனுடைய நற்குணத்திலே கவரப்பட்ட முஸ்லிம்கள் அல்லாஹ் ஒருவனை ஏற்று அல்லாவுடைய தூதரை ஏற்று இஸ்லாத்திலே பெருகிக் கொண்டிருந்த போது அவர்களை கொலை செய்வதற்கு முற்பட்டார்கள் அன்றைய முஷரிக்குகள் எந்த அளவுக்கு என்றால் அல்லாவுடைய தூதரை அவர் அல்லாவுடைய தூதருடைய கதையை முடிக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்து அல்லாவுடைய தூதரை கொள்வதற்கு அவர்கள் நெருங்கிய போதும் அவர்கள் யுத்தம் செய்வதற்கு ஒரு நாளும் முன்வரவில்லை சொன்னார்கள் உங்களுடைய மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்ள நீங்கள் மதீனா நோக்கி செல்லுங்கள் என்றார்கள் எல்லா மக்களும் மதீனா நோக்கி புறப்பட்டார்கள் அல்லாவுடைய தூதரும் மதீனா நோக்கி புறப்பட்டார்கள் போகும் வழியிலே மக்காவுடைய எல்லையிலிருந்து சொன்னார்கள் அல்லாவுடைய மாளிகையே காபத்துல்லாவே அல்லாஹ் ஊரே மக்காவே உலகிலே எனக்கு பிடித்த ஊர் நீதான் உன்னை விட்டு செல்வதற்கு எனக்கு மனம் கிடையாது என்னுடைய கூட்டத்தினர்கள் என்னை வெளியேற்றாவிட்டால் நான் ஒருபோதும் இங்கிருந்து சென்றிருக்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே செல்லல்லார் வரைவு செல்லம் அந்த ஊரை விட்டு சென்றார்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக சொத்துகள் அபாரிக்கப்பட்டவர்களாக பிள்ளைகள் எல்லாம் அந்தரத்தில் விடப்பட்டவர்களாக தங்களுடைய பலன்கள் எல்லாம் பலகீனப்படுத்தப்பட்டு வரதேசிகளாக முஸ்லீம்கள் ஊரை விட்டு சென்றார்கள் மதீனாவிலே மதீனாவில் வரவேற்பு கிடைத்தது மதீனாவில் சென்றவர்களை கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டோம் என்று கங்கணம் கட்டிய முஸ்லிக்கின்கள் மக்கத்து குறைத்து காப்பிடுகள் மதீனா கூட சென்று அவர்களை கொள்வதற்கு முற்பட்ட போதுதான் சல்லல்லால் வலைவு செல்லம் அவர்கள் அங்கு சகாபாக்களுக்கு தற்பாதுகாப்பை எடுத்துக் கொள்வதற்காக யுத்தத்துக்கு அனுமதி கொடுக்கிறார்கள் இஸ்லாத்தில் யுத்தம் என்பது ஊர்களை மண்ணை அதாவது நிலத்தை வென்றெடுப்பதற்கோ சாம்ராஜ்யங்கள் அமைப்பதற்கோ அல்ல மாறாக இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கும் தற்பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் தான் இஸ்லாமிய யுத்தங்கள் அமைந்தது வரலாற்றிலே எந்த யுத்தத்திலும் காணப்படாத யுத்த தர்மம் இஸ்லாத்தில் தான் பேரப்பட்டது என்பதை அறிய கடமைப்பட்டுள்ளோம் அறிஞர்கள் இஸ்லாமியர்கள் அல்லாத அறிஞர்கள் கூட இன்று இஸ்லாமிய தர்ம யுத்தத்தை பார்த்து தர்ம இஸ்லாமிய யுத்த தர்மத்தை பார்த்து ஆச்சரியம் கொண்டு அவைகளை விரும்பி லைக் பண்ணிய வரலாறு இளைஞர்கள் கூட நாங்கள் பார்க்கிறோம் கண்ணியத்துக்குரிய எல்லா நல்லே உலகத்திலே எந்த வரலாற்றிலும் இல்லாத யுத்த தர்மம் பேடப்பட்டது இஸ்லாத்தில் எங்களுடைய மார்க்க சட்டத்தை புரட்டி பாருங்கள் சொல்லுகிறார்கள் யுத்தத்துக்கு செல்லக்கூடிய சகாபாக்களை அழைத்து சொன்னார்கள் இஸ்லாமிய யுத்த தர்மத்தை போதித்தார்கள் சொன்னார்கள் யாரெல்லாம் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் யாரெல்லாம் தங்களுடைய வணக்க ஸ்தலங்களில் அவருடைய வணக்கத்தை நிறைவேற்றிக் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் ஏதும் செய்யாதீர்கள் மத தலைவர்களுக்கு நீங்கள் ஏதும் செய்யாதீர்கள் வழிபாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்களை நீங்கள் நோவிக்காதீர்கள் முதலாவது தர்மம் இரண்டாவது பொது சொத்துகளுக்கு நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள் பொது சொத்துக்களை அழிக்காதீர்கள் பலம் கொடுக்கும் மரங்களை கனி கொடுக்கும் மரங்களை வெட்டாதீர்கள் மிருகங்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள் பெண்களை கொள்ளாதீர்கள் சிறார்களை கொள்ளாதீர்கள் வயோதிபர்களை கொள்ளாதீர்கள் ஊரில் இருக்கக்கூடிய பொது சொத்துக்களை அளிக்காதீர்கள் அப்படி செய்வது ஹராம் என்று சொல்லல்லா வளைவு செல்லம் அல்லாவுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடியது என்று யுத்த தர்மத்தை சொல்லி அனுப்பினார்கள் சகாபாக்களிடத்தில் மட்டுமல்லாமல் மேற்கொண்டவர்களில் யாரெல்லாம் உங்களை கொள்வதற்காக வேண்டி வருகிறார்களோ அவர்களைத்தான் நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டும் அப்படி யாரெல்லாம் உங்களுக்கு அநியாயம் செய்ய வரவில்லையோ யாரெல்லாம் உங்களை கொள்வதற்காக வேண்டி வரவில்லையோ அவர்களோடு நீங்கள் யுத்தம் செய்யக்கூடாது என்று சல்லம்மான் வரைவு செல்லம் யுத்த தர்மம் செய்தார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இஸ்லாம் சொல்கிறது என்ன முஸ்லிம்களுக்கு நிம்மதியாக வாழ வழி இருக்கிறதோ அந்த முஸ்லிம்கள் யுத்தம் செய்ய செல்வதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை இஸ்லாத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டித்தான் யுத்தம் இஸ்லாமிய சட்டங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டித்தான் சட்டம் அது இல்லாமல் இஸ்லாத்துக்கு எதிராக யார் இறந்து வந்து இஸ்லாத்தை ஒழிக்க நாடுகிறாரோ முஸ்லிம்களை அழிக்க நாடுகிறாரோ அப்போது இஸ்லாமிய பாருங்க ஒடுக்கப்பட்டவர்கள் நொறுக்கப்பட்டவர்கள் தங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கு தற்பாதுகாப்பை எடுத்துக்கொள்வது தவறா ஒரு பூனையை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு பூனையை அடிப்பதற்கு நீங்கள் விரட்டி சென்றால் இடம் இருக்கும் வரைக்கும் அது ஓடும் ஒரு அறையிலே அது தனியை தனித்து மாற்றிக்கொண்டு விட்டால் ஒரு அறையிலே அது தனித்து பிடிபட்டு விட்டால் ஓட வழி இல்லை என்றால் அது திரும்பி நின்று சீரக்கூடிய சந்தர்ப்பத்தை மிருகங்களில் கூட நாங்கள் காண்கிறோமே இந்த உரிமை மனிதனுக்கு இல்லையா இயற்கை கூட இந்த உரிமையை ஏற்று அனுமதிக்கிறது அது போன்ற உரிமையை தான் சொல்லலாம் வலைக்கு செல்லும் யுத்தம் என்ற பெயரில் இருந்தார்கள் அறிமுகப்படுத்தினார்கள் தனியத்துக்குரிய எல்லாமே நல்லே இன்று குரானை அன்றைய தர்ஜுமா செய்து கொடுத்தால் சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் அதை அனுமதித்தவர்கள் இஸ்லாத்துக்கு தலைமைத்துவம் என்று முஸ்லீம்களுக்கு தலைமைத்துவம் என்று தங்களை அறிமுகப்படுத்திவிட்டு அதற்கு அனுமதி கொடுத்தவர்கள் அத்தனை பேர்களும் இந்த பாவத்தில் பங்காளிகள் என்ற உண்மையை விளங்க கடமைப்பட்டுள்ளோம் கணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே சப்தீர்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தால் குருவானுடைய என்று கேள்வியாக இஸ்லாத்தை பார்க்கக்கூடிய சூழலை நாங்களே ஏற்படுத்திவிட்டோம் தமிழ் மொழியில குர்ஆன் ஆங்கில மொழியில குர்ஆன் சிங்கள மொழியில குர்ஆன் என்று குருவானுக்கு வெறுமனே வெளிப்படையான கருத்தை கொடுத்து மக்களுடைய கையில கொடுத்ததுனால முஸ்லிம்களுக்கு ஏதோட்டு ஓப்பா குரான் வந்திருக்கிறானே என்று கேட்கிறாங்க கண்ணியத்துக்குரியவர்களை ஆயத்துடைய தெளிவை பாருங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க ஒயின் அகதும் மினல் முஷ்ரக்கீன் இஸ்தஜாரக் நபியே நாயகமே முஷ்ரிக்கீன்கள் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களில் எவராலும் ஒருவர் உங்களிடத்துல பாதுகாப்பு கேட்டால் அஜிரு அஜிரு அவருக்கு பாதுகாப்பு கொடுங்க உங்களோட நாட்டில் வாழ்வதற்கு அனுமதி கேட்டால் உங்களோட நாட்டில் அவர்கள் தங்களுடைய இருப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள கேட்டால் அவங்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுங்க அல்லாஹுடைய வார்த்தையை அவர்கள் கேட்கும் வரை அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து இஸ்லாமிய போதனை அவர்களுக்கு முன்வைங்க அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்களை வெளியேற்றிவிட இஸ்லாம் சொல்லல அவர்களை கொல்லுவதற்கு சொல்லல அவங்க இஸ்லாமிய நாட்டில் இஸ்லாமிய சட்டத்தை அவங்க ஏற்று வாழ மறுத்தால் அவங்களுக்கு பாதுகாப்பான இடத்துக்கு அவர்களை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் அல்லாவுடைய கட்டளை இஸ்லாமிய நாட்டில் இஸ்லாமிய சட்டத்துக்கு ஒருவர் கட்டுப்பட மறுத்த ஒரு காப்பில் உங்களிடத்துல வந்தால் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து சட்டத்தை எடுத்துக் கொள்ளுங்க அந்த சட்டத்தை அவங்க ஏற்றுக்கொள்ள மறுத்தால் நீங்க அவங்களுக்கு பாதுகாப்பான இடத்துக்கு அவரை கொண்டு போய் சேர்த்துருங்க உங்களோட சத்தத்துக்கு உட்பட்ட இடத்துல அவங்கள வைக்காம அவங்களுக்கு எங்க பாதுகாப்போ அங்க போய் அவர்களை வச்சிருங்க என்று குரான் சொல்லுது எங்களிடத்துல வந்தவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த குரான வசனத்தை பார்க்கிறாங்க வக்துலோகம் வாய்ப்பு சகித்துமோகும் அவர்களை கண்ட இடத்துல கொள்ளுங்க பாபிர்களை கண்ட இடத்துல நீங்க கொள்ளுங்க என்று குருவான்ல வசனம் வந்திருக்குது இதை சொல்லி இந்த இஸ்லாத்துக்கு சேரு பூசுறாங்க அதை மற்றவர்கள் சொல்வதற்கு குரானுக்கு தர்ஜமா செய்து கொடுத்தவங்க நம்ம ஆட்கள் கண்ணியத்துக்குரிய அல்லாஹி நல்லடியார்களே அந்த குருவான் வசனத்துடைய முன்னால வார ஆயத்தை விட்டுட்டு பின்னால வார ஆயத்தை விட்டுட்டு வெறுமனை ஒரு துண்டை புரிஞ்சு சொன்னா அது இஸ்லாமிய சட்டம் அல்ல அப்படி என்றால் யாருக்கும் தொலைகளா போயிடும் அல்லாஹ் குர்வான்ல சொல்றான் வயலுளில் முசல்லி சொல்லக்கூடியவர்களுக்கு சாப்பம் சொல்லக்கூடியவர்களுக்கு நரகம் இருக்குது ஆயத்தை பூர்ணப்படுத்தினா தான் கருத்து வரும் இல்லாட்டி சொல்லக்கூடிய எல்லாரும் நரகவாதியா போயிடும் நல்லா பாதுகாக்கணும் யாரு ஆயத்தை ஃபுல்லா ஓதி காட்டுங்க வயலுள்ளில் முசல்லீன் அல்லதீனவும் அன் சலாத்தியும் தாகும் யார் தொழுகையில மறதி கட்டிருக்கிறாரோ தொழுகையை பொதுபோக்காய் செய்து கொண்டிருக்கிறாரோ அவருக்கு தான் கணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே தொழுகைக்கு நெருங்க வேண்டாம் என்று சத்தம் வந்துவிடும் வலா சத்துரபு தொழுகைக்கு நீங்க நெருங்காதீங்க இதுவா அல்லாவுடைய நாட்டம் ஆயத்தை பரிபூர்ணமாக பார்க்க வேண்டும் நீங்கள் போதையில் இருக்கும் போது நீங்கள் தொழுகைக்கு நடந்த வேண்டாம் ஆயத்து பரிபூர்ணமாக சொல்லப்பட வேண்டும் சட்டம் பரிபூர்ணமாக கவனிக்கப்பட வேண்டும் அல்லாஹ் குரான்ல என்ன சொல்றான் வக்துலவும் ஹைத சகிப்தமோவும் அவர்களை சந்தையிடத்தில் கொள்ளுங்கள் என்று வருவதற்கு முன்னால் உள்ள வசனத்தை பாருங்கள் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹுடைய பாதையில நீங்க யுத்தம் செய்யுங்க அல்லதீன உங்களோடு யார் யுத்தம் செய்ய வருகிறாரோ அவங்களோடு யுத்தம் செய்யுங்க அதாவது தற்பாதுகாப்பு உங்களை பாதுகாத்துக் கொள்ள யுத்தம் செய்யுங்க மூமீன்களே நீங்க வரம்ப மீறி விட வேண்டாம் யுத்தத்தை சொன்ன அல்லாஹ் உங்களுக்கு நான் யுத்தத்துக்கு அனுமதி தாரேன் ஆனால் நீங்க வரம்பு மீறிட வேண்டாம் உங்களோட யுத்தத்துக்கு வரக்கூடியவரோட தான் யுத்தம் செய்யணும் அல்லாஹு தாலா வரம்பு மீறக்கூடியவர்களை நேசிக்க மாட்டார் அதுக்கு அந்த மனிதர்களை எந்த மனிதர்கள் உங்களோட யுத்தம் செய்ய வருகிறார்களே உங்களை அழைக்க வருகிறார்களே அவர்கள் உயிரோடு இருந்தால் உங்களை நோக்கத்துல வர்றாங்களே அவர்களை நீங்கள் கொள்ளுங்கள் அவர் உயிரோட இருந்தால் என்ன கொள்ளுவார் என்று சொல்லி எந்த காரணமும் இல்லாம எந்த உரிமையும் இல்லாம என்ன ஒருத்தன் நான் முஸ்லிம் என்பதற்காக வேண்டி கொல்ல வருகிறானே தான் யுத்தம் செய்ய இஸ்லாம் சொல்கிறது அதிலும் பல யுத்த தர்மங்கள் நான் சொல்லிவிட்டு அந்த தர்மங்களை அதை சொல்லித்தான் யுத்தம் செய்ய அனுமதிக்கிறது சொன்ன அல்லா சொல்றான் நீங்க வரம்பு மீறி விட வேண்டாம் அவங்க உங்களோட ஊர்ல இருந்து உங்களை வெளிப்படுத்தினாங்க வெளியேற்றினாங்க இப்ப நீங்க ஈக்கிற ஊருக்கு வந்து உங்களுக்கு அடிக்க பாக்குறாங்களா இப்போது நீங்க அந்த ஊர்ல இருந்து அவங்களை வெளியேற்றுங்க நீங்க அந்த பள்ளிக்குள்ள இருக்கும் போது உங்களை கொல்ல வந்தால் தான் நீங்க யுத்தம் செய்யணும் இல்லாத நீங்க அதுக்குள்ள யுத்தத்தை நீங்க வலியுறுத்தி தொடங்க வேண்டாம் அவங்க உங்களுக்கு யுத்தம் செய்தால் உங்களை கொள்வதற்கு வந்தால் பக்கத்தலோகும் அப்பதான் நீங்க யுத்தம் செய்யணும் கொள்ள வேண்டும் கதானிக்க ஜிசாபுல் காப்பிரி இதுதான் நிராகரிப்பவர்களுக்குரிய கூலி அவர்கள் தவிர்த்து கொண்டார் அவர்கள் உங்களை கொல்ல வரவில்லை என்றால் அவர்கள் உங்களோடு யுத்தம் செய்ய வரவில்லை என்றால் வேறு ஆயத்தில் வருது பயணித்தவோ பண்டவோ அவங்க தவிர்த்து கொண்டால் நீங்களும் தவிர்த்து கொள்ளுங்க அவங்க உங்களுக்கு ஒண்ணு செய்யலையா நீங்க செய்ய போகாதீங்க அவங்க உங்களை கொல்ல வரலையா நீங்க யுத்தம் செய்ய போகாதீங்க இது அல்லாஹுடைய நியதி அல்லாஹுடைய சட்டம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லதார்களே இதுதான் சொல்லாது சொல்லுது இந்த ஆயத்துல முன்னு பின்னெல்லாம் வச்சுட்டு அவங்க எங்களை கொள்ள வாரதோ அவங்க எங்களுக்கு அடிக்க வாரதோ இதெல்லாம் விட்டுட்டு நீங்க அவங்களோட யுத்தம் செய்யுங்க குரான் சொல்லுது நீங்க அவங்கள கொல்லுங்க குரான் சொல்லுது கண்ணியத்துக்குரிய அல்லாஹு நல்லே குரான் அதை ஒருபோதும் அனுமதிக்கவில்லை இன்று இஸ்லாத்தின் பேரில் பொது ஸ்தலங்கள் உடை தெரிக்கப்படுவதற்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இஸ்லாத்துடைய பெயரில் சிறார்கள் எல்லாம் கொல்லப்படுவதற்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது இஸ்லாத்தின் பெயரில் வயோதிபர்கள் கொல்லப்படுவதற்கு எந்த சம்பந்தமும் கிடையாது சிலர்கள் கேட்கலாம் அவங்க குண்டு வைத்து எங்களை முஸ்லீம்கள் அழிக்கிறாங்க எங்கட பெண்களை அழிக்கிறாங்க எங்கட சிறார்களை அழிக்கிறாங்க அதனால அவங்கள சிறார்களை நாங்கள் கொல்லுவோம் என்று சிலர்கள் சொல்லலாம் கண்ணியத்துக்குரியவர்களே அதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை ஒருவருடைய பாவத்தை மற்றவர் சுமக்க மாட்டார் யாரோ ஒருத்தன் குண்டு வச்சு முஸ்லீம்கள்ல கொஞ்சம் பேரை கொண்டதற்கு சும்மா இருக்கிற அப்பாவிகளை கொண்டு வைத்து அழிப்பதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கவில்லை வலா தாத்தது நீங்க வரம்பு மீறாதீங்க என்று அல்லா சொல்றாங்க நீங்க எவ்வளவு தாக்கப்பட்டாலும் நீங்க முஸ்லிமாக இருந்தால் அல்லாவுடைய வழிகாட்டலில் தான் உங்களுடைய தாக்குதல் அமைய வேண்டும் அது ஒன்று நீங்கள் நினைத்தவாறு செய்யக்கூடாது செய்தா அலையின் சர்வமல்லாஹு வஜ்ஹா ரதியல்லாஹு அன்பு என நினைக்கிறேன் ஒரு யுத்தத்தில் ஒரு காபிர் கடுமையான முஸ்லீம்களுக்கு அநீதம் செய்து கொடுமை செய்த ஒரு காபிர் யுத்தத்தில் அலிரதியல்லா அவர்களை கொல்ல முற்படுகிறார் அலிரலியல்லா அவர்களோடு மிச்ச நேரமான யுத்தம் செய்கிறார் கடைசியாக அலிரலியல்லா அவருடைய வாலில் அவருடைய வால் பட்டு வால் உடைந்து விடுகிறது அந்த காபிர் நிராயுத பாணியாக மாறிவிடுகிறார் அலியின் கரமல்லா வஜிரா அவர்கள் நினைக்கிறார் அல்லது உமர் ரதியல்லா வாழ ஓங்கி அவரை வெட்டத்துக்கு முற்பட்ட போது அந்த காப்பில் அழகின் கர்மல்லா வஜினா ரத்தியல்லா அவனோட முகத்துல துப்பி விட்டார் இவ்வளவு கடும் கோபம் வந்து விடுகிறது ஓங்கிய வாளினால் வெட்டாமல் அப்படியே பின்வாங்கி சென்று விடுகிறார்கள் காப்பிருக்கோ ஆச்சரியம் முகத்துல துப்பினதுக்கு பின்னால விட்டுட்டு போறாரு கேட்கிறாங்க அழியே என்ன நடந்தது என்ன விட்டுட்டு போறீங்களே சொன்னாங்க நான் இவ்வளவு நேரமா தந்தையிலே நீ எப்போது என் முகத்துல துப்பி விட்டாயோ இப்ப என் மனது மீது கோவப்படுது என் மனதுக்காகவே நான் யுத்தம் செய்யல நான் விட்டுட்டு செல்கிறேன் என்ற போது அல்லாவுடைய சட்டத்துக்கு முஸ்லிம்கள் இவ்வாறு சட்டப்படுகிறார்களே என்ற ஆச்சரியத்தால் அந்த காவிரி இஸ்லாத்துக்கு வந்தார் இதுதான் இஸ்லாம் இதுதான் இஸ்லாம் சொன்ன தர்மம் அல்லா சொல்றாத்திலும் அல்லாவுடைய புறத்துல யுத்தம் செய்யுங்க உங்களோட ஆத்மாவுக்காக வேண்டிய உங்களோட கோபத்துக்காக வேண்டி அல்ல உங்களோட வைராக்கியத்துக்காக வேண்டி அல்ல கண்ணியத்துக்குரியவர்களே அதனாலதான் இந்த முஸ்லீம்கள் தெரியாமல் ஐஎஸ் ஐஎஸ் தன்னோட பேஸ்புக் ப்ரோஃபைல போட்டு வச்சுக்கிறாங்க ஐஎஸ் ஐஎஸ் கண்ணியத்துக்குரியவர்களே ஐஎஸ் ஐஎஸ் செயற்பாட்டுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்ற உண்மையை இஸ்லாமிய அறிஞர்கள் பகிரங்கமாக வைச்சிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இஸ்லாத்தை விளக்கவும் தப்தீர்கள் மொழிபெயர்க்கப்படட்டும் தர்ஜுமாக்கள்னால் இஸ்லாத்துக்கு எதிரான தீங்குகளுக்கு வழிவகுக்காதீர்கள் அவைகள் ஹராம் என்று கூட இஸ்லாத்துல கருத்துகள் சொல்லப்பட்டிருக்கிறது தர்ஜுமாக்கள் இன்று அவைகளுடைய விளைவை பாருங்கள் கணியத்துக்குரியவர்களே ஜும்மாவுடைய நேரம் அனைத்தையும் சொல்ல இடம் கொடுக்காததனால் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் இருப்பை செய்வானாக யா அல்லா இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாத்தை விளங்க செய்வாயாக இஸ்லாம் அல்லாதவர்களுக்கும் இஸ்லாத்துடைய புனித தனித்துவத்தை காட்டிக் கொடுப்பாயாக இஸ்லாத்தை நிம்மதியான மார்க்கமாக ஆக்குவாயாக முஸ்லீம்கள் இஸ்லாமிய நாட்டில் இருந்தாலும் இஸ்லாம் அல்லாத நாடுகளிலே முஸ்லீம்கள் வாழ்ந்தாலும் இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு பாதகமாக அவர்களை அமைத்து விடாதே அவர்களுக்கு நல்ல முன்மாதிரியாக முஸ்லீம்களை ஆக்குவாயாக அவர்களுக்கு தொந்தரவாகவோ அவர்களுக்கு பயங்கரமாகவோ முஸ்லீம்களை ஆக்கிவிடாமல் அன்பான முன்மாதிரிகளாக ஆக்கிவிடுவாயாக ஆமீன் வாசல்